திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் சிரபுரம் சீர்காழி நாடு சோழநாடு காவிரி வடகரை பழந்தக்க ராகம் திருச்சிற்றம்பலம் பல்லடைந்த வெண்டலையே வலி கொள்வதன்றியும் போய் வில்லடைந்த புருவ நல்லாள் மேனியில் வைத்தலனே சொல்லடைந்த தொல்மறையோடங்கம் கலைகளெல்லாம் செல்லடைந்த செல்வர் வாழும் சிரபுரமேயவனே கொல்லை முல்லை நகையினாளோர் கூறது வன்றியும் போய் அல்லல் வாழ்க்கை பலி கொண்டுண்ணோ ஆதரவென்னை கொல்லாம் சொல்ல நீண்ட பெருமையாளர் தொல்கலை கற்று வல்லார் செல்ல நீண்ட செல்வமல்கு சிரபுரமேயவனே நீரடைந்த சடையின் மேலோர் நிகழ்மதியன்றியும் போய் ஊரடைந்த ஏறதெறி யுண்பலி கொள்வதென்னே காரடைந்த சோலை சூழ்ந்து காமர வண்டி செய்ப்ப சீரடைந்த செல்வமோங்கு சிரபுரமேயவனே கையடைந்த மானினோடு காரரவன்றியும் போய் மெய்யடைந்த வேட்கையோடு மெல்லி கையல் வைத்ததனே கையடைந்த கலைகளாக செங்கழ நீர் மலர்கள் செய்யடைந்த வயல்கள் சூழ்ந்த சிறபுறமேயவனே புறமெறித்த பேற்றியொடம் மத யானை தன்னை கரமெடுத்து தோலுரித்த காரணமாவதென்னே மரம் பொறித்த தோலுடுத்த மாதவ தேவரொடோ சிரமெடுத்த கைகள் கூப்போ சிரபுரமேயவனே கண்ண மூன்றும் உடையதன்றி கையினில் வெண்மழுவும் பண்ண மூன்று வீணையோடு பாம்புடன் வைத்தலனே என் ஒன்று மூன்று கனலும் ஒம்பி இழுமயம் விழுமியராய் தின்ன மூன்று வேள்வியாளர் சிறபுறமேயவனே குறைபடாத வேட்கையொடு கோள்வளையாளொரு பார் பொறைபடாத இன்பமொடு புணர்தருமெய்மையனே இறைபடாத மென்முலையார் மாளிகை மேலிருந்து சிறைப்படாத பாடலோங்கு சிரபுரமேயவனே மலையெடுத்த வாழறக்கன் அஞ்ச ஒரு வீரலால் நிலையெடுத்த கொள்கையானே நின்மனலே நினைவார் துளையெடுத்த சோர் பயில்வார் மேதக வீதி தோறும் சிலை எடுத்த தோழினானே சிரபுரமேயவனே மாலினோடு மலரினானும் வந்தவர் காணாது சாலு மஞ்ச பண்ணி நீண்ட தத்துவமேயதென்னே நாலு வேதம் ஓதலர்கள் நம் துணை என்றிரைஞ்ச சேலுமேயும் கழனி சூழ்ந்த சிவபுரமேயவனே புத்தரோட சமணர் சொற்கள் புறனுரையென்றிருக்கும் பக்தர் வந்து பணிய வைக்க பான்மையை தென்ன கொல்லாமத் தயானை உரியும் போர்த்து மங்கையோடும் உடனே சித்த வந்தி பணியும் செல்ப சிரபுரமேயவனே தெங்கு நீண்ட சோலை சூழ்ந்த சிறப்புறமேயவனை அங்க நீண்ட மறைகள் வல்ல அடிகொள் சம்பந்த நுரை பங்கம் நீங்க பாடவல்ல பக்தர்கள் பாரிதன் மேல் சங்கமோடு நீடி வாழ்வர் தன்மையிலானவரே சுவாமி தோணியப்பர் அம்பாள் திருநிலை நாயகி திருச்சிற்றம்பலம்